பண்ணான்னாள் காலக்கூட்ட விஷம் இவாள்னாள் சமுத்திரத்தை மதனம் பண்ற போது காலக்கூட்டம் கிளம்பினா போல குப்புன்னு கிளம்பினானான் துரியோகன் விதையும் கையுமா ஜலத்துல நான் என்னமோ தலையை கொஞ்சம் வலிக்கிறது ஜலத்துக்குள்ள போய் படுத்துட்டு போன போனேன் அதுக்கு என்ன எத்தனை பேச்சு பேசிவிட்டேடான்னு பழையதான் அறிஞ்சாங்க உடனே அவன் அறையே மாறே ரெண்டு பேருமா ஜலத்துல சண்டை போட்டாள் சுவாமி அர்ஜுனமா கீழே இறங்கினாள் ரெண்டு பேரையும் பிடிச்சி கரையில கொண்டு கரையில போடுங்க ஜலத்துல சண்டை போட்டு ஜலத்துல போனா துர்மரணம் அது வேணா போறது கரையில போங்க ஆறு போனாலும் சரின்னு கரையை பிடிச்சு விட்டு விட்டாள் விட்டு விட்டா உடம்பெல்லாம் ஜனம் பீமனுக்கு ஆயினாள் பக்கத்துல வந்து உடம்ப தொடக்கின சூதா நகர்னார் வால்மீகி ஆமா ராமனுடைய அயோத்தியிலே பரமாரமன் நல்ல வஸ்திரம் நல்ல ஆபரணம் நல்ல திலகம் அப்படிலாம் விட்டுட்டு இருக்கணுமா ஆமா அப்படியே சமயம் பண்றவன் ஜனம் ஒரே இல்லையா நெத்தியிலேருந்து வேறு ஓட்டும் இந்த குடிவார் போடுவோம் இந்த அது வேற அப்படி சுட்டும் மூக்கில் இருந்து அவன் நினைச்சா அப்புறம் சாதாரணமோ திருநூறுல அபிராமி இருந்தாள் அம்பாள் உபாசகாள் அவள் இந்த நவராத்திரியிலே வேத வித்துக்களை ஒரு இருநூறு பேர்ல வச்சு வேத பாராயணம் நடத்துவாள் ஆமா பரிச்சார்கள் எல்லாரையும் முன்னாடியே வரைச்சு விடுவாள் இருபது பேர் வரைச்சு விடுவாள் வர சொன்னா என்ன பண்ணுவா ரெண்டு மூணு நாள் முன்னாடியே வந்து அங்க நல்ல நாள் பார்த்து எல்லாரையும் சவரம் பண்ணிக்க சொல்லி எங்கேயோ போய் தம்பிட்டு போட்டு சொல்லி அவளுக்குலாம் வேஷான வேஷ்டியா வாங்கி வச்சிருப்பாள் அதை தான் கட்டிக்கணும் அவங்க வேட்டியெல்லாம் அவுட்டு கட்டி விட்டு நாலு ஆத்து கண்ணே சொல்லிட்டு வரல அக்கா இருக்கணும்னு சொல்லி வருவார் ரொம்ப பரவாயில்ல புண்ணிய புருஷவர் அப்படி ஜீவனுக்கு நல்ல சுத்தமான வேலைக்காரர்கள்லாம் வந்து உடம்ப தொடச்சு கிடைச்சு விட்டு கைங்கரியம் என்றால் இவனுக்கு உடம்ப தொடச்சுக்க டவல் கொடுக்க ஆள் இல்லை துரியோசனுக்கு அப்ப கண்ணு நின்னிடுமா நின்னானா அப்ப சொன்னான் பீமன் அழாதே நான் வேணா டவல் தர சொல்றேன் புடச்சுக்கோ பஞ்சானாம் மன்யசேஸ்மாகம் யம் சுயோகம் சுயோதனா மன்யசேஸ்மாகம் யோகம் சுயோதம் சுயோதனா தம்சிதஸ்ய ஜீவன் எங்க அஞ்சு பேருக்குள்ளே உனக்கு யாரோட சண்டை போடலாம்னு தோன்றுதோ சண்டை போடாம போனா மட்டும் உன்னை விட மாட்டோம் இன்னைக்கு குழந்தை சாதேவனோட போட்டு சண்டை யுத்தம் பண்ணணும் யுத்தம் பண்ணாம உன்னை விட மாட்டான் இப்படி சொன்னாள் அவன் சொன்னா அத்தனை சமத்திலையும் கஷ்டத்திலையும் துரியோதனன் எனக்கு நீ பிடிக்காதவனா இருந்தாலும் சண்டை போடுறதுக்கு நீ தான் எனக்கு பிடிச்சவன் வாழ்ந்துட்டான் பீமனை கதா யுத்தத்துல ரெண்டு பேரும் மகாவீராள் கதா யுத்தம் பண்ணுவோம் ரெண்டு பேரும் நீ தான் எனக்கு வரணும் தான் சண்டை போடுவேன் துரியோகன் சொன்னாள் பட்டநாராயணங்கிற பெரிய மகாகவி சொல்லியிருக்க ரொம்ப அழகா மேலே இன்னொரு அழகான சரித்திரம் சொல்லிருக்காரு அது அப்புறம் சொல்றேன் இந்த வியாச பாரதத்தை சொல்லிட்டு வியாசாச்சாரியால் சொல்றாள் உடனே என்ன நடந்ததுன்னா அவன் ஜலத்துக்குள்ள ஒளிஞ்ச உடனே தர்மபுத்திரன் தேர்ல பரப்பிட்டு இங்க குளம் வரைக்கும் வந்துட்டாரா அப்படியே கண்டுபிடிக்க சொல்லி சம்படவன் சொல்லி தெரிஞ்சு விட்டாள் தர்மபுத்திரன் குளத்தம் வரைக்கும் வந்தாரான் ஏன்னா அன்னைக்கு அஸ்தமனத்துக்குள்ளே அவனை கொல்லலேனாக பீமன் நெருப்பு தான் இறங்கிடுவான் பாண்டவாள் மூக்க அழிஞ்சி விடுவாள் இத்தனை யுத்தம் பண்ணியும் வீடா போடும் அதற்காக அங்கிருந்து வந்தாளா தர்மபுத்திரன் युधिष्ठिरः जलाशयम् जलाशयम् प्रविष्टो प्रविष्टे वाञ्छन् जीवितमाञ्छन् जीवितमात्मनः துரியோசனான்னு கூப்பிட்டாளாம் உயிருக்கு ஆசைப்பட்டு ஜலத்துக்குள்ள போய் ஒளியலாமாடா வருவாம் உள்ளே நீந்தாளாம் ஜலாசயம் பிரவிஷ்டோத்யே வாஞ்சன் ஜீவிதமாத்மனா उत्तिष्ठराजन् युध्यस्वराजन् युध्यस्व सहास्माभिः सहास्माभिः सुयोधन ജലത്തെ വിട്ടു കഴിഞ്ഞിരി ഈ ആമ്പിള്ളിയായിരുന്ന നിങ്ങളോട് ശണ്ട പോടുന്ന ആളാം ധർമ്മപുത്രൻ സതേതർപ്പോ നരശ്രേ അന്ത കൊഴുപ്പെല്ലാം എങ്ങടാ പോച്ചുന്ന് കാക്കറാളാ അന്നിക്ക് കൊഴുപ്പാ പേശിനിയടാ சசமான சஜமான குவதே கதா அகங்காரமா பேசினியே அவ்வளவு கொழுப்பா பேசினி அதெல்லாம் கிடா போச்சுன்னு காட்டாளாம் தர்மபுத்திரர் सर्वे त्वाम् शूरयित्ये ஏவம் உன்ன உலகங்கள்லாம் சூரன் சூரன் சொல்றாளே தான் தண்ணிக்குள்ள போய் ஒளிஞ்சிருந்தவனாடா சூரன் நாளாம் தர்மபுத்திரர் सर्वे சாதுவா இருந்தாலும் நன்னா வைக்கிறார்னு சர்வே துவாம் சூரயித்யேவம் जना जल्पन्ति संसदि ஜனா ஜல்பந்தி சம்சதி எந்த மீட்டிங்லயும் ஒண்ணு கொண்டாடி பேசினால்டா உனக்கு ராஜ்யம் இருக்கு நீ எந்த மீட்டிங்லயும் உன் பேச்சில்லாம பேசினதில்லேடா ஜனா ஜல்பந்தி சம்சதிமான் நிபதிதான் திருஷ்டுவான் நிபதிதான் திருஷ்டுவா புத்திரான் பிராத்ரேன் பித்ருவான் பிராத்ரேன் பித்ரு ததா உன்னுடைய பிள்ளைகள் பிராதாக்கள் உன்னுடைய தோப்பன போன்றவர்கள் அவர்கள்லாம் யுத்த காலத்துல அழிஞ்சு போய் நீ ஒன்றி உயிரோடு இருக்கணும்னு நினைச்சு ஜலத்துக்குள்ள பூந்தே இது ஒரு சத்திரியன் நினைக்கிற நினைப்பாடா இப்படி நினைக்கலாமான்னு காட்டாளாம் தர்மபுத்திரன் எல்லாரையும் கொண்டுபிட்டு நீ ஜலத்துக்குள்ள ஒளியலாமோடா வெளியில என்னடா வரணியா முள்ளியாருலா நாளாம் தர்மபுத்திரன் பிறந்த இடத்தை நினைச்சு பாரு குரு வம்சத்தில் பிறந்தவன் கௌரவேயோ விசேஷேண புலஞ்சன்ம ஜசம் புலஞ்சன்ம ஜசம் எங்க பிறந்த நீ எந்த குலம் எப்படிப்பட்டவன் என்கிறத கொஞ்சம் நினைச்சு பாடுறா இதெல்லாம் நினைச்சா நீ ஜலத்துக்குள்ள போடலாமாடா உயிரை விட்டாலும் விடலாண்டா கர்ணனை அவலம்பிச்சு என்ன பேச்சு பேசினேன் இன்னைக்கு பிரம்மபுத்தர் சொல்றார் எத்து கர்ணமுபாஸ்ரித்தகுனஞ்சாபிசௌபலம் இந்த சுபலனுடைய பிள்ளை சகுனியை அவலம்பிச்சும் கர்ணனை அவலம்பிச்சும் எத்தனை பேச்செல்லாம் பேசினே நீ என்ன நினைச்சது நீ ஷாவே இல்லைன்னு நினைச்சடா உனக்கு அப்படி நினைச்சான துரியோகன் அவன் கர்ணன் இருக்கான் சகுனி இருக்கான் மாமா இருக்கான் நானா அமர்த்தியைவ சம்மோகாது ஆத்மானம் ந புத்தவான் ஆத்மானம் ந புத்தவானே உண்மை அஜரன் அமரன் நினைச்சுக்கிண்டியேடா ஷாவில்லாதவன் நினைச்சுக்கிண்டியே கர்ணனையும் சகுனியும் வண்டி அந்த சகுனி பூட்டான் கர்ணம் பூட்டாண்டா அவா போனதுக்கு அப்புறம் நீ உயிரோட இருக்கலாமோடான்னு காட்டாளாம் தர்மபுத்திரன் எங்களை அடிச்சு கொண்டு நீ ராஜ்யம் ஆடு இல்ல நாங்க அடிச்சோம்னாக்கா செத்து சொர்க்கம் போ ഞങ്ങളെ കൊണ്ടുവിട്ട് നീ നാട് ഭൂമിയെ ആണ്ടാങ്കല്ലേ அல்லது நாங்க கொன்னமையானா வீரஸ்வர்க்கம் போடு நீ உயிரோட நீ யுத்தத்துக்கு இல்லாம பயந்து நூலிவது சரியில்லை நாங்க அடிச்சு பூமியில நீ கிடந்தா വിമാനം എന്തോന്ന് അയച്ചു പോടും പുണ്യലോകത്തിന് നാളാം ധർമ്മപുത്രൻ ബ്രഹ്മ സൃഷ്ടിച്ച ഒരു കാര്യം ഇത് ക്ഷത്രിയനുക്ക് യുദ്ധത്തിലെ പുണ്യ വീരസ്വർഗം ആയിനാളനി യുദ്ധത്തിലെ വന്ന് ഉയരവിടുന്ന ആളാം ധർമാത്മാവാണ് ധർമ്മപുത്രൻ സഞ്ജയ സലിലസ്ഥ இதம் வச்சனமப்ரவீத் என்ன பண்ணினான் சஞ்சயன் ஜலத்துக்குள்ளே இருந்து எழுந்திருந்தானா துரியோகன் எழுந்திருந்து என்ன சொன்னேன்னு கேட்டானா தர்மபுத்தரை சதிலஸ்தலசுதாஹீதம் மகாராஜிணமாவிஷே துரியோகன் எழுந்திருந்து என்ன சொன்னானா ஹே ராஜான்னு கூப்பிட்டானான் தர்மபுத்தரை என்னவோ பயந்துன்னு ஒளிஞ்சினான்னு சொன்னீங்க என்ன இந்த உலகத்துல மனுஷனுக்கு பயம் வரதுண்டு ஆபத்து வந்தா என்ன பார்த்து இப்படி சொன்னீங்கன்னு கேட்டானா ித்திரம் மகாராஜ நாம் பிராணபயத்தினால பயந்து போய் ஒளியல்லே பிராணம் போடுவோன்னு பயந்து ஒளியல்ல பின்ன என்ன தெரியுமா எங்க பார்த்தாலும் ஒரே அடியா பேச்சும் கிச்சுமா இருக்குன்னு தூங்குறதுக்கு ஏகாந்தமா ஒரு இடம் இருக்கு இருக்கட்டமே போனேங்கிறானாம் அப்ப சொல்லி பண்ண சிலவன் கிருஷ்ணம் பரிகாரத்துக்கு இடமில்லை யுத்தத்துல எல்லாரும் கூட்டா நான் தனியா இருக்கேன் அங்க படுத்துட்டு இருப்பானே ஆறா அழுவா அழுவா காதல விடும் ஏகாந்தமான இடத்துக்கு போவோம்னு வந்தேன் யுத்தத்துக்கு வராம கூட போறதுல வரத்தான் போறேன் ஒண்ணு பண்ணுங்கோ நீங்க என்ன நாள் பஞ்சாஸ்வசி கொஞ்ச நாள் இஷ்டப்படுத்திட்டு இவன் சொல்றான் அவரை ரொம்ப கவலை இல்லை வாழ பத்தி இந்த பயலுக்கு நீ கொஞ்சம் படுத்து தூங்குங்கோ உங்களோட கூட இருக்கிறவாளுக்கு சிரமமா இருக்கும் கொஞ்சம் சிரம பரிகாரம் பண்ணிங்கோ என்ன கழிச்சு சண்டை போடுவோம் இப்படி சொன்னாராம் துரியோதனன் சொன்னாரா எங்களுக்கு ஒரு சிரமம் இல்ல உன்னோட சண்டை போட வேண்டியதுதான் காரியம் சொன்னாரா நாங்க பண்ணிவிட்டோம் நாளாம் தர்மபுத்திரர் உன்னத்தான் தேடிக்கிட்டு சிவந்தாம் மிருகயாமஹே ரொம்ப நாழியா உங்களை தேடுறோம் நீதான் இப்ப எங்களுக்கு அதான் சிரமபரிகாரம் வா சண்டைக்கு நாளாம் தர்மபுத்திரர் தீர்மானம் பண்ணிக்கோ பாண்டவாள ஒண்ணு நீ கொண்டுபிடு ஹத்வாவாசமரே பார்த்தாலே நீதம் ராஜ்யமவாதம் ராஜ்யமவாப்பு இவர்களை கொண்டுபிட்டு முழு ராஜ்யத்தை நீ அனுபவி அப்புறம் உனக்கு பங்கு கொடுக்குவான்னா ராதாக்கள் இல்லை பாக கிருஷ் கிடையாது நீ முழு ராஜ்யத்தையும் நீ அடையலாம் எங்களை கொண்டு விட்டாக்கே சண்டைக்கு வாழ்நாளாம் வாழ்நாளாம் அல்லது நாங்கள் உன்னை கொண்டு விட்டோம்னா புண்ணியலோகம் அங்கேயும் உனக்கு குறவில்லை இங்கேயும் குறவில்லை என் பேச்ச சண்டைக்கு மட்டும் இல்லாம ஊழியத்துக்கு எத்தனை பண்ணாது அவன் ஸ்டவ் பரிகாரம் அது இன்னும் சொல்றதே இருந்தான்ல இங்கேயா ஊருக்கு போடுவோங்கிறதுக்காக சொல்றான் அந்த கைதிகள் சொல்லுவோன்னே கொஞ்சம் நடக்கிறது சிரமமா இருக்குமே உங்களுக்கும் போலீஸ்காரங்க சித்தனையும் சித்தப்படுத்துங்களேம்மா அவனை படுத்து சொல்லிட்டு ஓடி போடுறதுக்காக இப்போ தூக்கம் வருமா கைதிக்கு ஓடுறதுக்காக சொல்லுவோம் போலீஸ்காரன் கட்டிக்காரனா இருந்தா ஒரு சிரமம் இல்ல உன்னை அழிச்சு கொண்டு போய் விடுற மட்டும் எங்களுக்கு சுகம் தான் பண்ணுவான் அவரை போலீஸ்ல வந்து அரெஸ்ட் பண்ணி கொண்டு போனா அவர் மகாதுஷ்டர் அவர்கிட்ட ஒருத்தரும் ஒண்ணும் பண்ண முடியாது தான் கும்மோணம்னு பேர் வந்து கும்மோணத்துக்கு கும்மோணம் பரம சாதுவா இருக்குன்னு கும்மோணம்ங்கிற பேர் அவன் உண்டினால இன்னைக்கும் சொல்லிட்டு இருக்கான் அந்த கும்மோணம் கும்போணம்னு நல்லா வாழ கூட இப்போ கும்மோணம் சாதுவா இருக்குன்னே ரொம்ப இடம் கும்மோணத்துக்கு மேலாயிட்டு அவன் ரொம்ப பயந்தவன் மாதிரி போலீஸ்காரன் கேட்டான் நான் ஒன்னும் போடலாம் முடியும் அவனு கேட்டான் அது என்ன போகலாம் நதிக்கரையில அப்படியே உட்காந்துருந்தான் கழக்க ஜலம் போயிட்டு இருக்கு நதிக்கரையில புட்டுன்னு ஜலத்துல குதிச்சுட்டான் குதிச்சா இவன் கழக்க போய் கரையேறுவன் எல்லாரும் தேடியும் கழக்க போறான் இவன் மேற்க ஒரு பொருளாங்கரன் ஏறி ஆற்றுல போய் சாப்பிட்டு உட்காந்துருக்கான்னு அவன் ஜலத்துக்குள்ளேயே மேற்க போட்டான் மேற்க போய் ஒரு மேற்கு மேல கரையேறி போட்டான்னு அவன் இத்தனை செய்ய நீச்சல் போனா தங்க துறையில அவன் கணக்கு தெரிஞ்சு போட்டான் இவன் கழக்க ரெண்டு பேரும் தேடியும் போயிட்டே இருக்கான் போட்டான் சொன்னானாம் துரியோசனம் பதில் என்ன சொன்னான் என்னத்துக்கு நான் இன்னுமே சண்டை போட்டு ராஜ்யத்தை அடைஞ்சு நான் என்ன பண்ண போறேன் எந்த பிராதாக்களுக்காகவும் பந்துக்களுக்காகவும் ராஜ்யத்தை நான் அபேட்சிச்சேனோ அத்தனை பேரிலும் பூத்தாள் எல்லாரும் பூட்டாள் என்னுடைய பிராதாக்கள்லாம் இன்னும் எனக்கு ராஜ்யத்தினால பிரயோஜனம் இல்லை அதனால நச்சுத்ஸஹாமியம் போக்தும் വിധവാമിഭയോഷിതം ഇന്നമ இந்த രാജ്യത്തെ അനുഭവിച്ചേന്ന വിധവയാണ് സ്ത്രീയെ ഒരുവൻ അനുഭവിപ്പത് പോലില്ലയാ ആഹിനാളാൻ യുദ്ധേന വിധവാമിവയോഷിതം ഷണ്ടേനാല പ്രയോജനമില്ലേ നാ ഒന്ന് പണ്ടേനാനാൻ ദുര്യോധനൻ എന്നാ உங்களுக்கே பூமியே துரியோதனம் சொல்றாங்க உங்களுக்கே பூமியே நீங்க கேட்டார் இல்ல என்ன சொன்னேன்னு கேட்டார் ஒண்ணுதா பூமியில நிறுத்துற பையன நீ எனக்கு கொடுக்காதான்னு கேட்டார் நான் ஏதாவது அஷடா இருந்தா ஆயான்னு அவரை அப்படி சொல்லல என்ன ஒண்ணு இல்லடா பூமி நீ என்னடா கொடுக்கறது நீ கொடுக்க வேண்டிய சமயத்துல இல்ல கொடுக்க மாட்டேன்னு உன்னுதா பூமி நீ எனக்கு தரத்துக்கு உங்ககிட்ட நான் யாச்சகம் வர வாங்குவேனா வாங்க மாட்டேன் உன்னை ஒழிக்கா என்கிட்ட வந்துடும் உன்னை ஒழிக்க வேண்டியதான் நான் செய்ய வேண்டிய காரியமே தவிர்த்து நீ கொடுத்து நான் வாங்க வாங்குறா உனக்கு என்ன சொந்தம் முதல்ல பாத்தியம் அப்படி இருந்தாக்க நீ வந்து சூச்சியக்கிற பூமி கூட கொடுக்க மாட்டேன்னு சொன்ன பயன் இல்லையா அப்படிப்பட்ட உங்ககிட்ட நான் வாங்குவேன் அஸ்மிதானீயம் ஜெயிச்சு போனதுக்கு அப்புறம் ராஜிக்கு வருவனும் வராது கேஸ் ஜெயிச்சாச்சு கோர்ட்ல அப்பீல் சுப்ரீம் கோர்ட்ல ஜெயிச்சதுக்கு தான் ராஜி பண்ணி விடுவேன் அப்புறம் என்ன ராஜி என்ன உங்ககிட்ட செலவு வாங்க வேண்டியதான் ராஜி அகம் மனம் கமிஷாமி அகம் மனம் கமிஷாமி நான் இருக்கேனே உன்னோடங்கிறதுக்காக நீங்க பயப்படாதீங்க நான் காட்டுக்கு போடுறேன் உங்க கண்ணில் படாமே அகம் வனம் கமிஷாமி பிரதிவாசிதா கிருஷ்ணாஜனத்தை போத்திக்கிண்டு நான் ஜடாஜனதாரியாய் தீனனாய் காட்டுக்கு போடுறேன் நீங்களே ஆளுங்கோ பூமியே எனக்கு ஒரு விதமான சம்பந்தம் இல்லை பூமியிலே நீங்களே பிராதாக்கள் ஆளுங்கோ கவலை இல்லாமல் நானாம் துரியோகன் தர்மபுத்தரை சொன்னார் அழுதுனா அழுதுண்டே சொன்னானா புலம்பிட்டு எனக்கு வாங்கினா எல்லாரும் பூத்தா அது இதுன்னு அழுதுன்னு சொன்னாரா ஜலத்துல நின்று அழாது கரையில இருக்கு அஹர்த்த பிரலாபான் ஜலத்துல இருந்து விண்புலம்பல் புலம்பாதே இதெல்லாம் புலம்பல் இது இது கொடுக்குற எண்ணத்துல இருந்தாக்க நீ மிந்தியை கொடுத்துருக்க மாட்டியா அதோடையும் நீ என்னடா என்ன கொடுக்கறது உன்ன கேட்டுமே நான் வாங்கறதுக்கு இங்க இருக்கு கொடுப்பதற்கு உனக்கு ரைட் இருக்கிற பட்சத்தை சண்டைக்கு வாங்க அப்படிப்பட்ட பூமியை நான் வாங்கல உனக்கு கொடுப்பதற்கு ரைட் அந்த பூமியில இருக்கிற பட்சத்துல உங்ககிட்ட நான் வாங்கல காரியம் ஆனதுக்கு அப்புறம் இனிமே உங்க பேர் நான் அப்படி வர வாங்கணுமோ நாளாம் ஆஹமிச்சேயமவனிம் பிரசாசித்தும் நீ கொடுத்து பூமியால எனக்கு இஷ்டமில்லை என்றாராம் தர்மபுத்தர் அதர்மேண நகிருண்ணீயாம் மகிழிமாம் உங்க கையினால நான் தானம் வாங்கினேன்னா அதர்மம் சத்தியம் வாங்கப்படாது தானம் உனக்கு கொடுக்கறதுக்கு ரைட் இல்லை இருக்குன்னு நீ நினைச்சுக்கிட்டேன் என்ன உங்கள்கிட்ட நான் வாங்கவும் கூடாது தர்மம் இல்லை வாங்குவது கத்திரியன் அதனால உனக்கு அதுல ரைட் இருந்தா நான் வாங்குறது தப்பு உனக்கு ரைட் இல்ல ரைட் இல்லாதவன் கொடுக்கறதும் தப்பு சண்டைக்கு தான் வரணும் அது உங்களுக்கு தான் இப்ப கூப்பிடுறோம் நீ இப்ப பூமியை பத்தி எல்லாம் இப்ப எடுத்து பேசுறீங்க அதை பத்தி ஏதாவது நாங்க கவலைப்படுறோமாங்க அவருக்கு என்ன கவலை என்னவே அது இந்த ஒருத்தர் ஒரு நாள் நீ ஈஸ்வரன் நீ சொல்லிக்கலாமா நீ ராஜ்யம் ஆடுறதுக்கு என்ன அந்தம் உங்ககிட்ட இருக்கு நீ ஒரு எம்டி நீ யாராவது சண்டைக்கு வந்தா கையை கூப்பிட்டு நமஸ்காரம் பண்ணணும் ஆள் அது உனக்கு என்னவே நீ உண்டியா போட்டேன் அனீஸ்வரச்ச பிருத்திவீம் கதம் தும் தாதுமி கதம் தும் தாதுமிச்சதி நீ அனீஸ்வரன் நீ உனக்கு இன்னமே அடக்கி ஆடுவதற்கு சக்தி இல்லாதவன் நீ கொடுக்கிறேன்னு சொல்றியே இதுவே உனக்கு அவமானம் இல்லையான்னு காட்டார் தர்மபுத்திரன் நீ அப்படின்னா நிந்திய கொடுக்கறதுக்கு என்னடா சுவாமியை சந்திக்க அனுப்பிச்சேனே அப்ப என்ன சொன்னேன் நீ அதை நினைச்சு தர்மபுத்திரன் பூர்வம் சகதம் தியஜசிக்ஷிதம் இந்தி முந்தி ஒரு ஊசியினுடைய நுனி குத்தும் பூமியை கூட கொடுக்க மாட்டேன்னு சொன்னே சூச்சகிரமபி சூச்சகிரம் பூர்வம் இப்ப தியாகம் பண்றேங்கிறியே என்னடா தியாகம் இது கிளம்பு யுத்தத்துக்கு கரையில ஒரு ஜலத்துல இருக்காதே என்னாராம் தர்மபுத்திரர் ரெண்டு பேருக்கும் பீமனுக்கும் துரியோகனுக்கும் கதாயுத்தம் ஆகாஷத்துல எல்லாம் பிரம்ம ரிஷிகள்லாம் வந்து பாக்குறாளாம் ஜீவ துரியோசன யுத்தம்னு அபாரமான பலமா ரெண்டு பேர் இருக்கும் ரொம்ப அழகா கதா யுத்தம் பண்ணுவாளா அப்போ சுவாமி அர்ஜுனோட வாழலாம் உட்காந்து தேர்ல உட்காந்து பார்த்துட்டு இருக்காள் அவன் ரெண்டு பேரும் பூமியில இருந்து சண்டை போடுறான்னு அவனுக்கு தேர்தல் ஒண்ணும் இல்லை அதோடய கதா யுத்தம் பூமியில இருந்து பண்ணணும் அர்ஜுன சுவாமி எல்லாம் தேர்ல உட்காந்துருக்காள் சிரிச்சுக்கிட்டு அப்ப சுவாமி கேட்டாளா சுவாமி கேட்டானா அர்ஜுனன் ரெண்டு பேரிலும் நல்லா சண்டை போடுறாளே இதுல யாரு பலிஷ்டாள் யாருக்கு சக்தி அதிகம் யாரு புத்திமானந்த யுத்தத்தில் கேட்டாளாம் அனயோர் வீரையோர் அனயோர் வீரையோர் யுத்தே பூஜ்யாயான் பவதோ மதா இந்த ரெண்டு பேர்கள் யாரு சக்தி யுத்தத்தில் இந்த கதா யுத்தத்தில் அர்ஜுனன் காட்டானாம் சுவாமியை ரெண்டு பேருக்கும் உபதேசம் ஒண்ணுனாலா ஒரே ஸ்கூல்ல ரெண்டு பேரும் படிச்சிருப்பா அது ஒன்றும் வித்தியாசம் இருக்காது அவர் கலெக்டரா இருப்பார் கலெக்டர்னா டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் முன்னூத்தர் ஏதாவது சின்ன கலெக்டரா இருப்பார் உபதேசோ பலவத்தரா ரெண்டு பேர்களுக்கும் உபதேசம் ஒண்ணுதான் அதுல பலம் ரொம்ப அதிகம் நாள் பலம் ரொம்ப அதிகமா துரியோதனன் அந்த கதா சிக்கையை ரொம்ப நன்னா வரும்மன கிருதி எத்தனை பராகன்னாள் அடிக்கடி கதையை கையில் எடுத்து எடுத்து யுத்தம் பண்ணி பண்ணி பழக்கிக்கணும் இல்லையா வீணை ரெண்டு பேரும் சொல்லிட்டு இருப்பா ஒரே வாத்தியா இருக்க ரொம்ப வடிகாலமும் மத்தியானமும் சாயங்காலமும் ஆட்சி ஆட்சி கைக்கு சுவாதீனமாயி அது அப்படியே அந்த விரலை கொண்டு போற போதே அது நாதங்கண்ணு ஏற்படும் இன்னும் அபியாசத்தை சரியா பண்ணாதவா கொட்டாபடி எடுத்து வெட்டினா கூட அது சத்தம் வராது அதனால இவன் துரியோசன் ரொம்ப கிருத்தியா முயற்சி ரொம்ப அதிகமா பிரம்மண பழக்கி பழக்கி வச்சுக்கிட்டு கிருத்தியத்ன பரஸ்வரா हर्तराष्ट्रो वृकोदरा அர்த்தராஷ்டிரோ वृकोदरात् அர்த்தராஷ்டிரோ கோதராது अन्यायेन तु युध्यन् वै அந்நியாயேன துயுத்தியன் வை अन्यादेव அந்யாதேவ சுயோதனம் அப்ப சுவாமி அவன் தான் வந்து கட்டிக்காரன் இவனுக்கு பலம் அதிகம்னு சொன்ன உடனே அர்ஜுனன் காட்டான் அப்ப என்னமா வந்து ஜீவன் துரியோசனை ஜெயிக்க போறான் தொண்ணூறு முக்கால் ஜீவனை கொண்டுடணும்னாள் வழியோட அவனோட சண்டை போட்டு ஜெயிக்க முடியாது ஏதாவது தப்பு வழி பண்ணாதான் துரியோசனை ஜெயிக்க முடியும்னு என்ன பண்ணணும்னால் அந்நாயேனுயோதனம் வழிவிட்டு அந்நியாயமான மார்க்கத்துல பீமன் பிரவர்த்திச்சானேயானா துரியோகனை கொல்லலாம் இல்லாத போனா கொல்ல முடியாதுன்னாலாம் சுவாமி அப்படிலாம் அநியாயமா ஜெயிக்கலாமா ஆனா அர்ஜுனன் காட்டாம பயந்துட்டு அது தப்பு இல்லையா ஆனா சட்டத்துல அதுக்கும் இடம் இருக்குல்ல சுவாமி நான் பெரிய சட்டத்தை எடுத்து காட்டுறேன் இது மாதிரி இருக்கு அசுராயி தினஸ்ருதம் தேவர்கள் ரொம்ப உயர்ந்தவர்கள் சத்துவகுண பிரதானர்கள் இந்திராதி தேவர்கள் அப்படிப்பட்டவர்கள் கபடமாய் தேவ அசுராடத்தில் நடந்து பரமஜயத்தை அடைஞ்சதாக பெரியவாழ்லா சொல்லி நான் கேட்டிருக்கேங்கிறார் சுவாமி மாயையா நிஜிதா தேவை அசுராய் தினஸ்ருதம் அதையும் தவிர்த்து தீமசேனம் ஒரு பிரதிஜை பண்ணியிருக்கானே அதுக்கு என்ன சொல்றேன்னு கேட்டார் சுவாமி சுவாமி சொன்னா அஷட்டு பிஷத்துன்னு சொல்ல மாட்டார் பீமசேன என்ன பிரதிஜை பண்ணியிருக்கான்னா திரௌபதி வஸ்திராபகரண காலத்துல அவன் திரௌபதி வருமணத்திலே கூப்பிட்டு கூப்பிட்டு தன் தொடையை திறந்து இங்க வந்து உட்காரு வந்து அவளுடைய தொடையை காட்டி நீ இங்க வந்து உட்காரு உட்காருன்னு தொடையை தட்டினானா இத பீமன் பார்த்தானா இலைய திரௌபதியை தொடையில வந்து உட்கார சொல்லியா சொன்னேன் நான் பார்த்தேன்டா நீ சொன்னதே உன் தொடையில தான் உனக்கு முடிச்சு உன்னை ஒழிச்சு போறேன் தொடையில அடிக்கிறேன்னு சொல்லிட்டானா ऊरुभेत्स्यामि ते ते सङ्ख्ये கதயேதி சுயோதனம் கதயேதி சுயோதனம் துரியோதனனை பார்த்து பிரதிஜை பண்ணினானே பீமன் கதையினால தொடைய இந்த கதா யுத்தத்துல இடுப்புக்கு கீழே அடிக்கப்படாதான் நாபிக்கு கீழே அடிக்கப்படாதான் சாஸ்திரம் அது அது யாரா இருக்கட்டும் அதுதான் வயத்துல வயத்துல முஞ்சின்னு தலையில அடிக்கலாம் கண்ணில் அடிக்கலாம் காலில் அடிக்கலாம் காதில் அடிக்கலாம் நாபிக்கு கீழே தொப்புளுக்கு கீழே அடிக்கப்படாதான் இவனானும் தொடையில அடிக்கிறேன் என்று சொல்லியிருக்கானே அவன் பிரதிஜ மண்ணத்தை என்ன சொல்றேன்னு காட்டாள் சுவாமி அபிச்சோஷணீதா சூயத்தே எம் புராதன சுக்கராச்சாரி அவர் அர்த்தசாஸ்திரத்திலே ராஜசாஸ்திரத்துல ஒரு ஸ்லோகம் எழுதியிருக்கார் பல நாளைக்கு முன்னாடி என்ன எழுதியிருக்கார் தெரியுமா புனராவர்த்தமான भग्नानाम् जीविते भग्नानाम् जीविते जीवितैषिणाम् हेतव्यमधिशेषा ஏதவ்யமரிசேஷாம் ஏகாயனகதாஹிதே சொல்லியிருக்காராம் சுக்கராச்சாரி யுத்தம் பிரமாதமா நடந்து தங்கள் கட்சியில இருக்கிற பெரிய பெரிய ஆட்கள்லாம் போய் கடைசியில மிஞ்சி ஒத்தன் இருந்தானே ஆனா அவனிடத்துலதான் ரொம்ப பயப்படணுமா முதலாளி அந்த ஒத்த நடத்துல ரொம்ப பயப்படணும் பயக்க உயர்ந்தாள் ஏன்னாள் அவங்க ஏகாயன கத்தந்தாள் அவங்க ஒரு உருவுக்கு வந்தவன் தான் என்ன வேணுமோ அது ஆட்டமே நினைச்சவனா எதை வேணுமோ அது ஆட்டமே தருமபுரத்தை தூங்குற போது போய் குத்தி விடுவோம் இல்ல அவன் அம்மா குந்தி போய் ஒட்டி விடுவோம் அவன் ஆத்திர போய் தீய வச்சு விடுவோம் இல்ல அவன் படுத்து இருக்கிற இடத்துல இதை பண்ணி விடுவோம் எப்படிலாம் நினைக்கிறான் என்ன ஒரு உருவுக்கு வந்துட்டவனா இன்னமே புள்ள கொண்டாட்டியோட இருக்க போறதுலேன்னு தெரிஞ்சு விட்டான் அவன் எத்தனை பேர் ஜட்ஜிமெண்ட் சொன்ன உடனே ஜட்ஜி மேல பாஞ்சு விடுறான் அவன் ஜட்ஜி ஜாக்கிரதையா இருக்கணும்னு வீட்டுக்காரரா இருக்கிறார் அப்படியே பாஞ்சு போடுவோன்னு ஜட்ஜ்மெண்ட் என்ன எழுதுவார்னு அவனுக்கு தெரியாதோ ஏ அவன் இருக்கிற போதே ஜட்ஜ்மெண்ட் சொல்லப்படாதுன்னு அவனை போய் சொல்லி அவன் அண்ணன் அழிச்சுன்னு போய் சொல்லிட்டு அப்புறம் நீ கூட சொல்லணும்னே ஏகாயன கத்தம் நடத்துல பயப்படணும் விட்டார் சுக்கராச்சாரி ஏகாயன கத்தம்னா ஒரு நிச்சயத்துக்கு வந்து என்ன நிச்சயம் இவன் கூட போறோம் எதை பண்ணிட்டு போறோம் என்னன்னு நினைப்பலாம் இன்னொரு பத்து பேரை சேர்த்து கொண்டதுக்காக இன்னும் பத்து தடவை அவனை தண்டனை கொலை பண்ண போறீங்களோ எத்தனை திருட்டுப்பட்டா என்ன ஒரே முழுக்கு ஏகாயனகதனாமவன் உடுமுடுவுக்கு வந்தவன் துணிஞ்சு அரங்கிவிடுவன் நீங்க உன் பாட்டுக்கு அரங்கிவிடுவன் ஒட்டுமே ஆகினால அப்படிப்பட்டவனை விடப்படாது புடிவாதமா வந்து பெரும் கூட்டத்துல விடறவன் புடிவாதமா பெரும் கூட்டத்துல வந்தது வரட்டம்னு கட்சி போறவன் என்ன பண்ணுவோம் தெரியுமா பதினாயிரம் பேரை தலை செய்யப்படுவான் அப்புறம் இருபதாயிரம் பேர் வந்து அவனை பிடிச்சுக்குவான் இந்த ஒத்தனுக்கு இருக்கிற அந்த புரிவாதத்தினால பதினாயிரம் பேரை வெட்டி விடுவோம்ல இப்ப துரியோகனை எதை பண்ணுவோம் அதை பண்ணி விடுவோம் ஏன்னா ஒரு முடிவுக்கு வந்துட்டான் இனிமே நமக்கு வீடு வாசல் இல்லை நான் போட்டு எத்தையா பண்ணிட்டு போடுவோம் போற போதும் பண்ணி விடுவான் ஆகினால சாகசோற்பதிகானாஞ்சீவித்தை நாம் உயிர் தப்பிச்சு இருக்க போறதில்லைன்னு தெரிஞ்சின்றவனே உயிரோட விடவே விடாதாம் முன்னாடி நிற்க முடியாதுங்கிறார் சுக்கராச்சாரி அப்படி எல்லாத்தையும் விட்ட பயந்துக்கானே அவன் முன்னிலையில நிற்கப்படாது எதிராளி சொன்னா எதை ஒன்று மோத பண்ணி விடுவாளாம் சாதும் இருந்தா கூட இருக்கப்படாதான் இந்திரனை கூட குத்தி விடுவான் அவன் இந்திரேணாபி தனஞ்சயா மகாத்மனா மகாத்மாவான பகவானுடைய வார்த்தையை காட்டான் அர்ஜுனன் நடந்துருக்கு துரியோதனனுக்கு வேண்டிய அசுரத்தான் அந்த பையன் என்ன பண்ணிட்டா துரியோதனனுக்கு நான் ஒன்றும் ஒத்தாசம் பண்ண முடியல இந்த யுத்தத்துல ஏதாவது கடைசியில் ஒண்ணு பண்ணி பண்ண அவனுக்கு ஒத்தாசைன்னு நினைச்சான் தர்மபுத்தர் கூடாரத்தில் இருக்கார் சுவாமி அவர் அங்க அனுப்பிச்சு வச்சிருந்தாலும் நீங்க அங்க இருங்க நாங்க ஜெயிச்சுன்னு வரோம்னு அவர் திரௌபதி விதி எல்லாருமா உட்காந்துருக்காள் ஜெயஸ்ரீயோட வரப்போனா பீமன் துரியோதனை வதம் பண்ணிட்டு வதம் பண்ணிவிட்டுன்னு அந்த சமயத்துல தர்மபுத்தருடைய துரியோசனுடைய ஸ்நேகிதன் ஒரு அசுரன் ஒரு ரிஷி வேஷம் போட்டிருந்தான் தலையில சட்டை காஷாயம் விஷயங்கள்லாம் கட்டிக்கிட்டு அங்கிருந்து வந்தான் தபஸ்வி மாதிரி தர்மபுத்தருடைய கூடாரத்துக்கு வந்தால் எல்லாம் பெரியவாள் வந்தா உடனே நமஸ்காரம் பண்ணுவாள் நமஸ்காரம் பண்ணினார் அதனால திரௌபதி தர்மபுத்தர்லாம் நமஸ்காரம் பண்ணினார் சரி கால் நம்ம ஜலம் கொண்டு வா தீபம் கொண்டு உடனே ஜலத்தை கொண்டு கொடுத்தாள் திரௌபதி கொண்டு வச்சால் கால் நம்ம ஜலம் ஆசமனத்துக்கு ஜலம் எடுத்தால் கையில ஜலத்தை எடுத்தால் பண்ண முடியினார் உங்களுக்கு சுட்டாச்சே எனக்கு ஜலத்தை கொண்டு கொடுத்தார் என்ன சுட்டுன்னு கேட்டார் என்ன சுட்டுன்னு கேட்டுக்கிறீங்கன்னா தம்பி பீமன் கூட்டானே இங்கே குழந்தை சண்டைனா போட்டு இருக்கான்னா இன்னமே பீமன் அது வசிஷ்டம் யதா இன்னமே பீமங்கிற பேர் தான் இருக்கு அர்ஜுனனும் துரியோதனனும் கதா யுத்தம் பண்ணிட்டு இருக்கான்னு சொன்னாளாம் அர்ஜுனனுக்கு கதா யுத்தம் தெரியாதேன்னு கேட்டாளாம் அதனாலதான் பீமன் கொல்லப்பட்டு போட்டான்னு அதே பீமனை கொன்ன கதையினால தன் உயிரையும் விடணும்னு துரியோகனம் கிட்ட அர்ஜுனன் சண்டை போட்டுருக்கா இத்தனை அர்ஜுனனையும் கொண்டு துரியோகனம் கொண்டுபிட்டு அர்ஜுனன் பீமன் ரெண்டு பேர் உடைய ரத்தத்தையும் உடம்பெல்லாம் பூசிக்கிண்டு அங்கிருந்து ஓடி வர போறானா திரௌபதியை தூக்கின்னு கூட போறானா சொல்லிட்டாள் சொன்ன உடனே உத்தரஹான்னு அழுதார் கதறினாளா என்ன கதறினான்னா నిర్లజ్జస్య దురోదరూయసనిన వత్సత్వయా సదా பக்தியாமே சமதத்விபாயுதபலேன அங்கீகிருதா தாசதா கிண்ணாமாபகிருதம் மயா தததிகம் துயத்யத்கம்யதே தியக்வாநாதசபாந்தவம் சபதிமாம் பிரீதிஹ்வதே சாருணா சூதாட்டத்திலிருந்து அன்னைக்கு ஒத்தாசை பண்ணியே இன்னாமாபகிருத்தம் மயா தததிகம் இப்ப அதுக்கு மேல நான் உனக்கு என்ன அபச்சாரம் பண்ணிவிட்டேன் கிண்ணாமாபகிருத்தம் மயா தததிகம் புயஜயஜம்யதே தியக்துவாநாதசபாந்தவம் சபதிமாம் பிரீதி குவத்து சாதுனா அதுக்கு மேல நான் இப்போ உனக்கு அபச்சாரம் பண்ணலையே எந்த பந்துக்களோட விட்டுவிட்டு நீ பரத்து போயிட்டியே அன்னைக்கு நீ நேரத்துல வச்ச பிரியம் எங்க போயிட்டு அழுதாளாம் தர்மபுத்திரன் ரூபதி அந்த சன்னியாசி சொன்னதே அப்படியே மூச்சையா கீழே விழுப்பாளா மூச்ச தெளிஞ்சு பதினஞ்சு நிமிஷம் கழிச்சு விழுந்திருந்து யாரு போட்டாலும் எனக்கு இன்னாரும் தெரியலையேன்னு அழுதாளா ரூபதி இன்னாரும் தெரியல முதல்ல சொன்னார்வன் இவளுக்கு துக்க மோகத்தால தெரியாமல் யாரு கூட்டாள்னு அழுதுன்னு காட்டாளாம் தர்மபுத்திரை அப்ப தர்மபுத்திர சொன்னாராம் யாரு நாளாம் சகீஜனிஷூதன பகஹிடிம்பீரா பதந்தமகதாதிபர் ேதாஜனி சகீச்சக நிஷூதன பகஹிடிம்பீரா பதந்தமகதாதிபர் சந்தி பேராஜனி கீச்சகனை கொன்னவும் பூட்டான் நாளாம் தர்மபுத்திரன் பகனை கொன்னவன் போட்டான்னாளாம் கிம்மிகனை கொன்னவன் நாளாம் அர்ஜுனனுடைய அண்ணா போட்டான்னாளாம் எனக்கு இன்னமும் தெரியலையே நாளாம் பிரியஸ்தவ உன்னுடைய பிரியன் நாளா தர்மபுத்திரன் அப்பதான் கேள்வி பிறந்த அழுதாளாம் பீமன் தெரிஞ்சுதான் அர்ஜுன குரு கதோஸ்தம் கிலா அர்ஜுனனுக்கு அண்ணா உன்னுடைய பிரியன் என்று சொன்னதே பீமனுக்கு எழுந்து பிறந்த அழுதாளாம் திரௌபதி கதறினாளாம் துரியோகனம் வந்து ஒரு உணாமை ரத்தத்தை அர்ஜுனுடைய ரத்தம் பீமனுடைய ரத்தத்தை பூசிண்டு நான் என்ன பண்ணுவேன் அழுதாளாம் சமுத்திர சொன்னார் என்னால முடிஞ்ச மட்டும் நான் துரியோகனை பத்து குத்தாவது குத்திப்படுறேன் எனக்கு கடைசியில் எனக்கு பண்ணா சொல்லட்டும் ஆனால் நான் என்ன பண்ணுவேன்னு அழுதாளா திரௌபதி என்ன தூக்கின்னு போடுவனே நான் என்ன பண்ணுவேன்னு அழுதாளா அப்போ இந்த சன்னியாசி இந்த ரிஷி சொன்னானா எனக்கு ஒண்ணு யுத்தமா தோன்றுவதுனாலா நீங்க என்ன சொல்றீங்களோ அக்காக்கிறேன்னாலா நெருப்பை கொண்டு வர சொல்லி மரத்தை போட்டு ரெண்டு பேரும் அதுல இப்ப வரங்கி பிறகு தேவரேன்னானா உடனே வேலைக்காரன் நின்றவன் ஏடா ராட்சதனா இருக்கானே நானா உடனே அவன் பார்த்தான் எழுபது இந்த என்னமானமா தான் ஊரை கவலைப்பட்டு போச்சவனுக்கு ஆத்மகதம் நாள் என்னமா இவன் நம்ம ராட்சதனுங்கிறானே இந்த பையன் யாரு சொன்னாலும் தெரியலையே நடுங்கினானான் உடனே முள்ளாம் அப்படி நிறுவனத்துக்கு எத்தனை மணி நான் கொண்டு சொன்னான் சொன்னான்னு உத்தரம் நான் கொண்டு வர மாட்டேன்னு வேலைக்காரன் அப்ப பீமனை சொல்லி அழுதாரா பீமா நீ போயிட்டேன்னு காதல பட்ட உடனே வேலைக்காரன் சொன்னதை கேட்க மாட்டேங்கிறான்னு அழுதாரா அப்படிதான் நீ சொத்து போட்டுனா அப்புறம் ஐரோடாவது இருவாளாவது உத்தரவு வேணும்னு கேட்க மாட்டான்னு ஆமா அவர் அந்த வீதியில வரான்னு தெரிஞ்சா வேற வீதியால போடுவோன்னு ஏதோ காலம்பரம் காவிக்கு நம்ம கவப்படணும் தெரியலன்னு ஒதுங்கி போவான் அதனாலதான் வந்து அர்த்தா பகிஷ்கர பிராணாக இருந்தாரு அவன் பொருள் வெளியில சஞ்சரிக்கும் உயிரான் அது போட்டுன்னா ஆள் பூண்டான் அங்கிருந்து யானை மாதிரி கத்திக்கிண்டு ஒரே ரத்தத்தை பூசிக்கிண்டு திரௌபதி இங்கு திரௌபதி இங்கேன்னு கத்திக்கிண்டு ஓடி வந்தார் ஓடி வந்தது தர்மபுத்தர் துரியோகனம் வந்துட்டான்னு ஓடினார் திரௌபதி ஒன்று அழுதாள் ஓடி போய் பத்து இருபது குத்து கட்டி குத்திவிட்டார் என்ன குச்சினார் குத்தினார் தினம் தினம் ஜினிதாபராத மத்தோபரேன புஜயோ ஹதராஜபுத்திர ஆசைஷவாத் அனுதினம் ஜனிதாபராத மத்தோபரேன புஜயோ ஹத ராஜபுத்திர தர்மபுத்திர ஓடி போய் ஒரே கட்டாக கட்டி அட பாபி பிறந்தன்னி மூப்புன்னு எங்களுக்கு அடைஞ்ச பண்ண பாபிடான்னு பத்து இருபது குத்து முதுகுல குச்சினாரா ஆ சைஷவாது அனுதினம் ஜனிதாபரானா சின்ன குழந்தை முத கொண்டு பிரதிதினம் எங்களை கண்ணு கண்ணீருமா எங்களையும் எங்க அம்மாவையும் பண்ணின பாபினி மத்தோ பலே நபுஜயோ பலம் அதிகம் உனக்கு அந்த திமிருனாலேயே ராஜபுத்திரா என் குழந்தைகளை கொன்ன பாபினி இன்னும் மாறுல பத்து குத்து குச்சினா உடனே அண்ணா நீங்க சொன்னபடியெல்லாம் நான் இல்லையே நான் குழந்த முழுக்கொண்டு உங்க சரண சேவை பண்ணினவன் நான் குழந்த முழுக்கொண்டு நான் உங்க உங்களுக்கு சிசுருவை பண்ணினவனாச்சே என்ன வந்து நிச்சயம் நான் அபராதம் பண்ணின பாபின்னு அடிக்கிறேன்னா உடனே வேலைக்காரன் பீமன்னா நீங்க என்ன துரியோதனன்னு அடிக்கிறேன்னா உடனே திரௌபதி மூர்ச்சியா கண்டவள் என்ன பீமனாங்கிறா போய் பார்த்தா பீமன் துரியோதனெல்லாம் நினைச்சுட்டேன் துரியோதனன் இன்னும் அவனுக்கு மிந்திதின்னு அவனை கொண்டு எத்தனை மணி ஆயிடுதுன்னு பீமன் சொன்னான்னு ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு கவிகள் ரொம்ப அற்புதமா பகவத அனுகிரகம் வாழ்க்கு உள்ள ஒரு இதை அற்புதமா சொல்லுவாள் சுவாமியும் அர்ஜுனமா வரா தேர்ல இவன் அதுக்குள்ள குறுக்க வழியா வந்தான்னு சில பையன் என்ன பண்ணுவான் குறுக்க போறேன்னுட்டு குறுக்க விழுந்து வருவோம் கார்ல இறங்கி அதுக்கு முன்னாடி போகணும்னு இந்த பாண்டிச்சேரியிலேருந்து வெள்ளி கட்டி எடுத்துன்னு வர மாதிரி குறுக்கு பாதையா வருவோம் அப்படி இவன் பீமன் ஓடி வந்தான் தேருக்கு முன்னாடி வரணும் சுவாமி இங்க வரபோது ஒரு சன்னியாசி எதற்கு ஓடினார் தாடியும் கிடையுமா அர்ஜுனா இவர் சன்னியாசி இல்லைடா இது வந்து டூப்ளிகேட்டு அடினார் இது அடிச்சு விடுனார் என்ன என்னமோ பார்த்தா ஜட்ட எட்ட இருக்கு நீ அடி அப்புறம் நான் சொல்றேன் அடிச்சு அவனை கொண்டுட்டார் அவனை கொண்டு வந்துட்டா அங்கிருந்து இங்க வரா இங்க உர கலக்கமா இருக்கு பீமனும் எல்லாம் சமாதானம் பண்ணிட்டு இருக்கான் சமூகத்தரே சுவாமி என்னன்னு கேட்டார் இங்க ஒரு சன்னியாசி உத்தரம் தாரே ஏதாவது பண்ணிவிட்டாருன்னார் சுவாமி ஆமா உங்களுக்கு என்னமா தெரியும்னா குரு உத்தரம் அதோ அவங்க அவரை அடிச்சவருக்கு சமாதி ஆயிடுச்சுன்னா அவன் சன்னியாசி இல்லவன் அவன் அசுரனவன் அவனை அடிச்சு புடச்சுட்டேன் அர்ஜுனன் திரும்பி சுவாமி சொன்னாள் அப்புறம் பகவான் மணியின் ஒத்தாசே அவளுக்கு புரியுது சுவாமி அப்படி இப்படி அவன் அந்த போக்கிரி வர வழியில மோக்கணும் சுவாமி வந்து காத்துட்டு அவன் சேர அந்த வழியா விட்டு கொண்டு வந்து பீமனை இப்படி வர சொல்லி இப்படின்னா அனுகிரகம் பண்ணாலாம் வியாச பாரதத்துல ரெண்டு பேருக்கு யுத்தம் நடந்த போது சொல்ற சீமனுக்கும் துரியோதனனுக்கும் கதா யுத்தம் நடந்த போது சுவாமி சொன்னாலாம் துரியோதனனை ஜெயிப்பதா இருந்தா அந்நியாயமான மார்க்கத்தான் ஜெயிக்கலாம் அந்நியாயமா ஜெயிக்கலாமா ஜெயிக்கலாம் சட்டம் இருக்கிறதுல ஆபத்து வந்த போது இந்த பயலை விடப்படாது விட்டுட்டா அவன் அப்புறம் எல்லாரையும் கெடுத்து விடுவான் அது தேவதைகள் கூட கபடமா ஜெயிச்சிருக்காள் அசுரானே என்று சொன்னாலாம் அப்படியானானாம் ஒண்ணு பண்றேன் நானாம் அர்ஜுனன் என்னன்னு ஜாட காட்டினானாம் பீமனுக்கு யுத்தம் பண்ணும் பொழுது క్షతో భీమసేనస్య சவ்யமோருமதாடாடைய அப்படி யுத்தம் பண்ணிட்டு துரியோகனோட பீமன் யுத்தம் பண்ற காலத்துல இப்படி துரியோகன் இப்படி நின்று யுத்தம் பண்றான் பீமன் அப்படி இருந்து அடிச்சுட்டு இருக்கான் பின்னாடி உட்காந்துருக்கான் துரியோகனனுக்கு பின்னாடி அர்ஜுனனும் சுவாமியும் சேரல அப்ப பீமனை ஜாட காட்டி இப்படி தொடையை தட்டி காட்டினானா அர்ஜுனன் சவ்யமூருமதாடயது காமம் சரீரே சவ்யம் சாத்து அபசவ்யம் து தட்சிணம்னா அமரகாரம் இந்த நடது பாகத்துக்கு வாமம் என்று பேரு இதுக்கு சவ்யம் என்று பேரு இந்த கடலத்தோடைய தட்டி காட்டினானா அர்ஜுனன் பீமனுக்கு காமிச்சானாம் உடனே பீமன் புரிஞ்சுட்டான் அவ்வளவு உச்சியாலியா இருக்கிறது மாஷடா அதோடய தட்டுறேன் அங்க இருந்து கத்துவான் இப்படி கப்பல்ல அதெல்லாம் யுத்தத்துக்கு வரப்படாதான் அதெல்லாம் எப்படி சவ்யம் ருமதாடயது உடனே பீமம் புடிச்சு விட்டான்ங்கிறார் இந்த சம்ஜியை புரிஞ்சு விட்டான்ங்கிறார் அப்படி சுத்தி சுத்தி அடிச்சுக்கிட்டே இருந்தான் பீமன் புரிஞ்சு விட்டான் இவன் காட்டினத்தை அர்ஜுனன் காட்டினா சுவாமிகிட்ட கலக்காம சொல்ல மாட்டான்னு பீமனுக்கு தெரியும் எத்தனை புடிச்சால் தனம் இருக்கு பாருங்க அவ்வளவு தெரிஞ்சுக்கிட்டான் அர்ஜுனன் தட்டி காட்டுறான் சுவாமி கேட்டுதான் சொல்லியிருக்கான் சுவாமியோட அபிப்பிராயம் இல்ல அவனா அர்ஜுனன் தனியா ஒரு ஜட்ஜ்மெண்ட் சொல்ல மாட்டான் நீ இத்தனை தெரிஞ்சுட்டான் பீமன் எப்படி ரெண்டு கருடன் ஒரு பாம்பை கொத்துவதற்காக ஒண்ணுக்கு ஒண்ணு போய் சண்டை போடுவோம் அது மாதிரி சமுத்திரயோ ரெண்டு சமுத்திரங்கள் பெரும் காத்தினாலே ஒரே ഒരേടിയാ പൊങ്കുവത് പോൽ പൊങ്കരാളാം ഭീമനും ദുര്യോധനനും ரெண்டு பேர்களும் எப்படி சண்டை போடுறான்னால் சேத்துல படுத்துக்கிண்டு ரெண்டு இனமக்கடா சண்டை போடும் அது அந்த உரு வயல் வாக்கியால வாழ்க்கை தான் புரியும்ல அப்படி புதுக்கோட்டையில டவுன்ல அப்படி கார்லயும் கட்லயும் பஸ்லயும் போறவாளுக்கு தெரியாதுன்னு எருவு மாடு கருப்பாஷா பாருன்னே புரியாது அவன் அப்படியே விடிகாலம் பால் வர்றதுதானே தெரியும் அவளுக்கு பங்கஸ்தௌ மகிஷாவிவா பங்கஸ்தௌ நாள் சிவத்துல கிடக்கிறேன் எருமை அப்படியே அந்த கொம்பால ஓங்கி அடிக்கும் பட்டீர்னு அடிக்கும் அது எப்படி அடிக்கும் தெரியுமோ அடிச்சா சுட்டி அடிக்கிறா போல இருக்கும்னு அந்த எருமை அது வந்து காட்டெருமை பார்த்தேன் ஏன்னா மலையாளத்துல யானை குச்சி போடும்னே காட்டெருமை போத்துன்னு அது யானை குச்சி போடும் யானை அதை கண்டா பயப்படும் பங்கஸ்தௌ மகிஷாவி பாஷத்துல இருக்கிறேன் பஞ்சா நாட்டு பிரிவாள் கணபதி சேஷ்வாள் இருந்தா ஒரு பிரிவாள் அவ அந்யாபதேசம் எழுதியிருக்காள் ஒரு நூறு ஸ்லோகம் நேரம் உத்தனை வெய்ய முடியாதுன்னா மாறுபாடா வெய்யறது எருவு மாட்டை பார்த்து எருவு மாட நீதான் சேத்துல விழற உடம்பெல்லாம் ஒன்று உடம்பெல்லாம் சேரு நீ போயிட்டு இருக்கே சேத்தோட நான் ஸ்நானம் பண்ணிட்டு வரும்போது எனக்கு ஒரு தடவை உதறேன் என் மேல கட்டா இருந்த எருவு மாட்டேன் எதுக்காக கேட்கிறான்னா இவர் ஸ்நானம் பண்ணிட்டு போறவோ தன் புயலையில போட்டுக்கிட்டு சின்னல உட்காண்டிருக்கான் அவர் போறவும் சுகுங்கிறார் அவர் மேல வந்து விழுது நீ தான் ஸ்நானம் பண்ணல பாவி மேல நீ என்னத்தையோ வாயில எல்லாம் கண்டத்தை கட்டதெல்லாம் போட்டுருக்கேன் நான் வரவோது ஒரு தடவை எனக்கு போன் ஊதுறேன்னு விஷாரவன எருவு மாட்ட விஷாரண எருவு மாட்ட விஷா அவனுடைய புரிஞ்சுக்கணும் தன்ன விஷாரண இது அந்யாபதேசம்னு சொல்றது அவன் கவிகள்கிட்ட ஆம்பிட்டா உயிரை வாங்கிவிடுவாள் நூறு ஸ்லோகம் அந்யாபதேசமா நூறு ஸ்லோகம் எழுதிக்காள் சாஸ்திரா ரொம்ப பிரிவாடுவா அவன் உயிர்கால அது மாதிரி இந்த பங்கஸ்தின் ஜலத்துல இந்த இதுல சிலத்துல இருக்கிற எருவு என்ன பண்ணும் பட்டி பட்டின்னு அடிச்சுக்கும் ஒண்ணு பொண்ணு கும்பல அப்படி கும்பு வர மாட்டினுக்கும் மாட்டிக்கிட்டு ரெண்டுமா அடிச்சுட்டு வரும்னே தெரியல இதுல ஆறா வந்தான்னா ரெண்டுமா சேர்ந்து அவனை போய் மோதும்னே பங்கோ மகிஷாவிபதத்ராஜன் பிரதாபவான் அங்கிருந்து புகுவேகமாய் கதை எடுத்துன்னு ஓடி வந்தானாம் அப்படி பிந்தி மிந்தி ஓடுற போது பீமன் ஒரு ட்ரிப்ல அப்படி ஓடி வந்தானா கதையை தூக்கி ஓடி வந்தான் ராஜன் பீமன வஞ்சிச்சுவிட எத்தனை மணி நானாம் துரியோகனன் அவனை கீழே தள்ளி அடிச்சு போறது பீமனை நினைச்சானாம் துரியோசனன் தெரிஞ்சு விட்டான் பீமன் இவன் நம்ம வந்து கபட்டமா கீழே தள்ள எத்தனை பண்றான்னு அபுத்தியீமசேனஸ்து ராஜ்யஸ்தீரிஷிதம் துரியோகனுடைய எண்ணத்தை மனசினால தெரிஞ்சுண்டு வேகமாய் நம்ம கபடமா கீழே தள்ளி அடிக்கணும் எத்தனை மணி இருக்கான்னு தெரிஞ்சு விட்டாள் அவனுக்கு இந்த கீழே தள்ளுற வழி தெரியுமா துரியோசனனுக்கு இந்த கதா சிக்கை அதிகமோ இல்லையோ அப்படி சித்தினா அந்த வேகத்துல அப்படியே கீழே சொல்லிவிடலாம் அந்த சாமர்த்தியங்கள்லாம் உண்டாம் துரியோசனுக்கு அதை புரிஞ்சுக்கிட்டான் பீமன் உடனே என்ன பண்ணினான் அர்ஜுனன் காச்சின வழியை பிடிச்சுட்டானாம் பீமன் சிம்மங்கத்துவது போல் கத்தினானாம் பீமன் அங்கிருந்து கதை எடுத்துக்கிட்டு துரியோகனிடத்தில் ஓடி வரும் பொழுது ஓடி வந்தான் ஓடி போது அப்படியே கதையை சுத்திக்கிட்டே வந்தான் துரியோகனும் சுத்திக்கிட்டே வந்தான் அப்படி மேல சுத்துற போது மேலதான் அடிப்பான் அடிக்கணும் அப்படி அவன் சுத்திட்டு இருக்கிற கதையில அவன் மேல அடிக்க போறான்னு நினைச்சுக்கிட்டே இருக்கான் கிட்ட வந்த உடனே அத்தனை சுத்தோட அந்த வேகத்தை அப்படியே ரெண்டு தொடையே அடிச்சான் மழுக்குன்னு ரெண்டு தொடையும் முறிஞ்சு உடலும் துரியோதனும் வெட்டி விழுந்தானா தொடையும் காலும் இன்னொரு பக்கத்துல போய் விழுந்தான் ரெண்டு தொடையும் காலுமாக பீமகர்மணா பீமன்னாலே எறியப்பட்ட கதையானது இப்படி வந்து விழுந்ததுனால் இந்திரனுடைய வஜ்ராயுகம் மாதிரி விழுந்து விழுந்துதான் சாஹ வஜ்ர நிஷ்பேஷ சமா பிரகிதா பீம கர்மணா दुर्योधनस्य துரியோதனஸ்யாஜ प्रभञ्ज प्रियदर्शनम् பிரபஞ்ச பிரியதர்ஷனோ ரொம்ப அழகான புடைகளாம் துரியோதனுடைய சரீரம் லட்சணமா இருக்குமா தனரேகை இங்க பார்த்தாலும் தனரேகை அவனுக்கு இங்க பார்த்தாலும் மச்சமா அப்படி இல்லாம இருந்தவன் ரெண்டு தொடையும் முறிஞ்சு கீழே விழுந்தானா வெட்டி போய் விழுந்துதான் உடல் सपपातनरौ பபாதனரௌ வியாக்ரஹ. वसुधा मनुनादय வசுதா மனுநாதயன் துரியோதனா சின்ன சரீரம் இல்ல பூமி முழுக்க கத்தும்படியா விழுந்தானா அலறிண்டு பெரிய சரீரமா அலறிண்டு விழுந்தானாம் துரியோதனன் வசுதானமிமாதயன் அவன் கீழே விழுந்து யுத்தத்துல கீழே விழுந்த உடனே ஒரேடியா பாம் சுக்கர மண்ணை கொட்டிண்டு காத்தடிச்சுதான் நதியெல்லாம் கழக்க போன நதியெல்லாம் மேற்க போக ஆரம்பிச்சுதான் ஒரே மணல் மழையாக பெஞ்சுதான் புருஷர்கள்லாம் ஸ்திரீகளாக ஆயிட்டாளாம் ஸ்திரீகள்லாம் புருஷர்களாக ஆயிட்டாளாம் துரியோசன வதத்துல இப்படி எல்லாம் இருந்தான் அவன் ரொம்ப அசட்டு அசட்டு மனுஷன் அசட்டு ஸ்திரீகள்லாம் திடீர்னு புருஷால் ஆயிட்டாளா திடீர்னு ஸ்திரீகள் ஆயிட்டாளாம் கழக்க போற நதியெல்லாம் மேற்க போக ஆரம்பிச்சுட்டான் எல்லாம் அவங்கரமான அமங்கலத்தை சம்சி துரியோதனனுக்கு வர ஆபத்தை சூச்சிப்பிக்கிறதுக்காக இப்படி எல்லாம் வாயிட்டான் அப்பொழுதும் ஆகாசத்திலே கந்தர்வர்களும் தேவர்களும் திவ்ய விமானத்துல இந்த வைபவத்தை பார்க்க வந்தாளாம் அற்புதமான யுத்தத்தை உத்தரப்புத்தர் சொல்லிட்டு போறாளாம் தேவர்கள் தம்பதிகளாய் தம்பதிகளாய் ஒரு ஒரு விமானத்துல ஸ்திரீ புருஷாள் அப்படி ரெண்டு பேர்கள் ஏறிக்கிண்டு அப்படி ஒரே ஆகாஷம் முழுக்க விமான சங்குலமா இருந்துதான் அத்தனை பேர்களும் இந்த யுத்தம் பார்த்த வைபவத்தை சொல்லிட்டு போறாளாம் அப்படி சினிமா பார்த்து போறவா அதுக்கு போறவோ பேசிட்டு போவா வரணும் அது மாதிரி சொல்லிட்டு போறாளாம் கதையந்தோத்புதம் யுத்தம் சஞ்சய் சொன்னாராம் உங்க ரெண்டு பிள்ளைகளுமா சேர்ந்து சண்டை போட்டுண்டேன் அத்தத்தை பேசிக்கிட்டே போ ரெண்டு பிள்ளைகளும் நானா சந்தியா அத பீமனையும் அவன் பிள்ளைங்கிறார் இவன் பிண்டம் கிடைக்காதுங்கிறதுக்காக சொல்றார் கௌரவேந்திரம் தம் ஒரு பெரிய வயத்தரச்சல்னார் சஞ்சயன் அவன் பிள்ளை துரியோதனன் நல்லா பேசிட்டு இருக்கானா அந்த தொடையிலே கால் இல்லையே தவிர்த்து நல்லா பிரச்சனை நல்லா பேச்சு என்னத்துக்கு அழறதுக்கு இனிமே பிரச்சனை இருந்தா என்ன ஒருவே கல்யாணம் பண்ணி போறானா எடுப்ப முடிச்சு தள்ளிட்டான் ஒரு சரீரம் உயிரோட இருக்கா பெரும் சரீரம் எது பீமன் அங்க போனானாம் கிட்டக்கே என்ன சொன்னான் அன்னைக்கு சபையில திரௌபதி புடவை பிடிச்சு இருக்கிற போது கௌர்கௌரிதி புராமந்த திரௌபதி மேகவாசி மேகவாசம் திரௌபதியே வஸ்திரத்தை பிடிச்சு இழுத்து விட்டு விஸ்வாசம் விட்டு இழுக்க சொல்லி அப்ப பீமன் கண்ணால அப்படி ரத்தமும் ஜலமுமா அழுதானா ஏ மாடே ஜீவனை கூப்பிட்டு சொன்னாம துரியோகனும் மாடே ஏ மாடே என்னடா பண்ண முடிஞ்சது போனாலே உன் உன் சம்சாரத்தை பயிட்டா காலத்துல புடவே அவுக்குறோமேடா கேட்டானா அன்னைக்கு சொன்னியோ இல்லை படகு காலால பட்டையிலும் மண்டையில் அடிச்சானா பீமன் गौर्गौरिति पुरामन्दे द्रौपदी मेघवती मेघवाससम् सभायाम् हसन्नस्मायाम् हसन्नस्मानि सदा वदसि दुर्मते सदा वदसि दुर्मते துர்புத்தியே அன்னைக்கு என்ன சொன்னேன் எங்க அண்ணாவையும் சொல்லி மாடே மாடேன்னு அவர் சொல்லலாமா நீ தர்மபுத்தன் எல்லாமையும் சொன்னேன் அர்ஜுனோட சொன்னிய நீ சொல்லலாமா அவன் கால் வேலை நீ புரியா கௌரி புராமந்த திரௌபதி மேகவாசம் திரௌபதியை பிடிச்சு வஸ்திராபரணம் பண்ற காலத்துல நாங்க கண்ணு நீர்மா அழுதுட்டு இருக்கிற போது ஏன் மாடே மாடே திருப்பி திருப்பி ஊத்தரை கூட்டிடா அவன் கூப்பிட்டே இல்லையா இந்த வாதான கூப்பிட்டு இடது காலால போய் அடிக்காம வாயில அத்தியத்துவம் சமவாப்னு நீ பரிகாசமா பேசினியே அந்த பலனை பாடேன் ஓதச்சானாம் வாயில போய் ஓதச்சானாம் பீமன் காலால தலையில போய் அடிச்சானாம் வாயிலையும் தலையிலையும் பீமன் சமலோடய என்ன பண்ணினான் காலால இந்த புறத்துல போய் ஓங்கி ஒரு அடி அடிக்கிறதான் தலையை அப்படி தலை பெறணுமா உடனே இன்னண்ட படத்துல போய் ஓங்கி ஒரு அடி அடிக்கிறான் சமன் ஓலையத்துனாள் பந்த அப்படியே அங்கேயும் இங்கேயும் பெரட்டி சுத்தி இல்ல அது மாதிரி துரியோதனன் தலையில இத்தனை உத பீமன் உதைச்சு உதைச்சு அந்த தலையை அங்கேயும் இங்கேயும் ஆமா எப்படிப்பட்டவன்னா ராஜசிம்மனாமவன் கிரீடம் தரிச்ச தலையா அவன் வன்கூட பிடிச்ச தலையான்னு அவன் ஒரு நாள்ல எத்தனையோ பாடுபடுத்துறான் என்ன ஆறு என்ன பண்ண முடியும்னா பெரும்பயெல்லாம் சொல்றான் துரியோகம்னா எல்லாரும் எல்லாம் பண்ணிவிட்டா மூலம் இனிமே ஆறு ஆறு என்ன பண்ண முடியாது ஆறு நல்லா இருக்க முடியும்னு நிச்சயமா சொல்ல முடியும் அங்கடிக்கிறது அப்படி கடந்த காலால காலால உதச்சாராம் துரியோகனை நான் பரவிட்டு காட்டுக்கு கண்ணு கண்ணீருமா பரவிட்டு வரப்பொழுது நீ பின்னாடி எம்மாதிரி மாதிரி நடந்து நர்த்தனம் பண்ணி காட்டுவே இல்லையா நீங்க அவன் மாதிரி அப்படி குதிச்சுட்டு கைய கையெல்லாம் ஆட்டி எல்லாம் பண்ணானா என்ன கௌஹு கௌஹு மாடே மாடேன்னு கூப்பிட்டு அப்படி எல்லாம் கூத்தாடினானா பின்னாடி அதுக்கு பதில் இப்ப பண்ண போறேன் என்ன பண்ண போறேன் தெரியுமா என் காலால உன் தலையில உதச்சு விட்டு மறுபடியும் உன்னதற்கு கூத்தாட போறேன் அதே சொல்ல சொல்லிட்டு கூத்தாட போறேன் சித்த பாரு டிக்கெட் இல்லாம பாரு இந்த வேடிக்கை நானாம் மாடே மாடேன்னு கூப்பிட்டு போய் கூத்தாடினானாம் அதற்கு பீமன் தெரிஞ்சு போனாளா முன்னோர்களை தலையில ஓங்கி உதச்சு விட்டு என்னன்னா எங்களுக்கு சத்ருவை கொள்றதுக்கு தீ இல்லை சூதாட்டம் இல்லை வஸ்திராபகரணம் இல்லை இதெல்லாம் எங்களுக்கு இல்லை இதெல்லாம் உங்களுக்கு அவனை சொல்றான் பீமன் அவன் தீ வச்சேடா வீட்டுல அவன் கபட்டமா கொள்றதுக்கு எங்களுக்கு நெருப்பு கிடையாது எங்க உடம்பு பலத்துல ரத்தத்தை கொண்டு வேலை செஞ்சோம் சத்ருவை யுத்தத்துல ஜெயிச்சோம் நாஸ்மாகம் விகிருதிர்வன்னே நாக்ஷத்யூதம் நாக்ஷத்யூதம் நவஞ்சனா எங்களுக்கு சூதாட்டம் இல்லை நெருப்ப கொண்டு போய் வீட்டுல வைப்பதில்லை எங்களுக்கு எங்க பலத்தினால சத்ருக்களை ஜெயிச்சோம் இப்படி காரி கிரிச்சுட்டு ரொம்ப அவமானம் பண்ணினா பிரம்மபுத்தர் உடனே வந்தார் பீமானு கூட்டார் என்ன சொன்னான்னா அவன் பீமனை போய் ஏதாவது நடபடலா சொன்னார்னா அப்புறம் தெரியுமான்னு காப்பனான் பீமன் இவரை எதையாவது சொல்லுவாங்க அவன் ரொம்ப முரடங்கிட்ட எப்படி பேசணுமோ அப்படி பேசணும்ல அவன் அசடுகள் எப்படி நடக்க தெரியுமோ அப்படி நடக்க தெரியாம எதையாவது அசடமா நடக்கும் ரூத்தம் ரொம்ப ராஜநீதி புரிஞ்சவர் தர்மம் தெரிஞ்சவர் நீ வந்து அவன்கிட்ட இருந்த துவேஷத்துக்கு என்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணியாச்சு இன்னுமே வெறும்பயில போய் காலால் என்னது முறைகிறேன் பிரதிஜையை பூர்த்தி பண்ணிவிட்டு என்னத்துக்கு நீ இனிமே போய் காலால உதைக்கிறேன் நாளாம் தர்மபுத்திரர் சுபேநாதா சுபேனை நீ சரியான மார்க்கத்தால அவனை ஜெயிச்சு விட்ட இப்போ அசுபமான காரியம் என்னது போய் பண்றேன் கர்மணா விரமாது கர்மணா யுத்தம் பண்ணது சரியான காரியம் அப்புறம் அவன் கீழே தொட முறிஞ்சு விழுந்ததுக்கு அப்புறம் காலால் உதைக்கிறது அசுபமான காரியம் இது நீ பண்றது சரியில்லை என் கண்ணு இருக்க அவன் தலையில எத்தனை அடி இடது காலால உதைச்சேன் அது எப்படிப்பட்ட தலை தெரியுமாடா கிரீட்டம் தாங்கின தலையடா பதினோரு அட்சமணிக்கு அதிபதியா இருந்தவனுடைய தலையடா மாசிரோசிய பதாமருஷி ஆதர்மஸ்தே திகோ ஆதர்மஸ்தே திகோ பவே நீ தர்மாதிகனாயிடுவே நீ தர்மத்தை மூடினவனாயிடுவேன் அது கூட நம்ம ஜாதிடா பத்து நாள் சீட்டுக்காக அவனுக்கு தர்ப்பணம் பண்ணணும்டா ൂണാഥം ൂണാമധിപം തഥാ പതൂരക്ഷോഹിണിക്ക് അധിപതി അവൻ അപ്പടി പണ്ണാതെ குருக்களுக்கு அதிபதி மகாஸ்திராட்சீர்பீமபாதேன ராஜானம் ஜாதிமேவஜா இந்தமே காலால அவனை உதைக்காது அவன் ராஜா ஜாதி சொல்லிட்டு தர்மபுத்தர் ஓன்னு அழுதானா எல்லா பிரகாரத்தாலேயும் அவனை பார்த்து நம்ம வருத்தப்பட வேண்டாமா அவனை போய் காலால உதைச்சு காரி துப்புறதா சரி சொல்லிட்டு தர்மபுத்திரன் போன்னு அழுது துரியோசனங்கிட்ட போய் நீ வருத்தப்படாதே அழுதானா துரியோசனும் காலால் இப்படி உதைக்க முடியாத காலம் ஆயிடுச்சே புத்திரம் வந்து ஏன் உதைக்கிறேன்னு கேட்கறதுக்கு ஆள் இல்லையேன்னு அழுதானா அதை திரும்பி தர்மபுத்திரம் வந்து கேட்டாரா உதைக்காதேன்னு சொன்னாரா அழாதே கோவிச்சுக்காதேன்னாரா தர்மபுத்திரன் துரியோசனை போய் പാതമന്യുന്നതേ കാര്യ ഉന്നപ്പത്തിനുമേ കവലപ്പെടാതെ നാളാം ധർമ്മപുത്രർ പോയി കാരണം ജന്മാന്തരത്തിലെ നീ പണിന കർമാടാ നൂഹൂണം പൂർവകൃതം കർമ്മ സുഘോരമനുഭൂയ ജന്മാന്തരത്തിലെ പണിന സുഘോരമാണ് കർമ്മ ഇപ്പൊ അനുഭവിക്കുന്നത് இப்படி கூப்பிட்டான் பீமன் உங்க அண்ணா சொன்னதுக்காக உதைக்கல அவர் அண்ணன் போனதுக்கு அப்புறம் உதைக்கிறேன் <laughs> ஆத்மனோஷ்யபராதேன காரணம் சாமான்யமானத்தால வல்லையடா இத்தனை துக்கம் இல்லவனா பீமன் காலால உதைப்பனா ஒன்னு எல்லாம் நீ பண்ணின அபச்சாரம் அதனால விஷம் மகத்யசனம் ஈதிருஷம் அத்தான துக்கண்டா நீ செத்து போயிருந்தா பாதகம் இல்லையா துரியோதனி இப்படி போய் தர்மபுத்திர அவனை சமாதானம் பண்ணிட்டு ஒன்று அழுதாடா துரியோதனும் கலந்தான் உடனே பரம ஜெயஸ்ரீவுடன் பாண்டவால் தேர்ல இங்கேருந்து புறப்பட்டு தர்மபுத்திரன் பீமனி வல்லாரையும் அனுப்பிச்சு விட்டு சுவாமி அர்ஜுனன் நான் அழிச்சு நீங்க முன்னாடி போங்கன்னு தர்மபுத்திரன் ஜெயஸ்ரீயோட வரான் அர்ஜுனன் அவனுக்கு மாலகத்தை போட்டு பிரமாதமா அவனை பெருமைப்படுத்தணும்னு போய் கூடாரத்துல போய் காத்துக்கிட்டு இருக்காள் இங்கேருந்து சுவாமி தர்மபுத்திரன் அழிச்சுன்னு போனாள் அர்ஜுனனை அழிச்சுன்னு போனாள் தர்மபுத்திரம் பீமன்லாம் அங்க போய் காத்துட்டு இருந்தாள் கூடாரத்துல அங்க போன உடனே சுவாமி அர்ஜுனனை அவள் எல்லாம் வரவேற்கிறது காத்துட்டு இருக்காள் ஏராளமான ராஜாக்கள்லாம் கீழறங்கு என் சாட்டையெல்லாம் நீ கையில் எடுத்துன்னு போக்குழு அது புரியும் தேரோட்டுறவன் எஜமான பார்த்து இப்படி சொல்ல முடியுமா எஜமான கதவு தரணும்னு டிரைவர் சொல்லுமா அவன் உள்ள உட்காந்துன்னு அவரங்க திறப்பான் முக்கியனா இருக்கிறவன் அது மாதிரி சுவாமி என்ன விட்டார் நீ கீழே இறங்கு என் கை சவுக்கெல்லாம் எடுத்துன்னு போ வந்தார் அர்ஜுனன் கூட கொஞ்சம் வருத்தப்பட்டானா ரொம்ப வட்டி வாழ வேலைக்கு வச்சிருந்தா இப்படிதான் சொல்லுவோம் என்ன அப்படி நினைச்சுக்கிட்டு கீழே வருத்தப்பட்டுன்னு இறங்கினானா அவன் இறங்கினால் தர்மபுத்திராதி எல்லாம் இருக்கிற இடத்துல போய் போய் நின்னார் சுவாமி தர்மபுத்திராதிகள் இருக்கிற இடத்துல அர்ஜுனன் இருக்கிற போய் அப்படியே துள்ளி குதிச்சார் குதிச்ச உடனே உப்புன்னு தீ பிடிச்சி கொடுத்து குதிரையோட தேர் போயிட்டு அப்படியே எரிஞ்சது என்ன என்ன அப்பா திரோணரும் திருப்பரும் பீஷ்மரும் அஸ்வத்தாமாவும் அவ காயத்ரி ஜபிச்சு பிரம்மாத்திரத்தை கொட்டு கொண்டு கொட்டிட்டு காட்டான் இந்த தேர்ல நான் ஒருத்தன் தேர் தட்டுல உட்கார்ந்துட்டு இருந்தேன்னு எல்லாம் பேசாம இருந்தது நான் முதல்ல இறங்கி இருந்து நீ பின்னாடி இறங்கினா இப்ப அதுக்குள்ள நீ அப்படாம போடுவிடா அதுல நீ ஆம்பிட்டு இருப்பே அதுக்காக உன்னை முன்னாடி இறங்கினேன்டா நீ என்னெல்லாமோ நினைச்சேடான்ல சுவாமி போய் பிரதட்சணம் பண்ணி நமஸ்காரம் பண்ணி பகவான பூஜை பண்ணினாள் அப்படிப்பட்ட மகா புண்ணிய சரித்திரம் இன்றைய தினம் நாளை தினம் உபதேசம் விஷ்ணு ஸ்தவராஜன்னு பகவானை நமஸ்காரம் பண்ண போறாள் பல தோற்றத்தாலே அந்த ஸ்தவராஜன் கேட்டா காலத்துல முக்தி பயம் இல்லையா பீஷ்மர் கடைசி காலத்துல ஸ்தோத்திரம் பண்ணின பீஷ்மஸ்தவங்கிற புண்ணிச்சரித்திரம் நாளைக்கு எல்லாரும் கோவில்ல அம்பாளுக்கு இன்னைக்கு ரொம்ப அபூர்வமான சந்தன காப்பெல்லாம் சாத்திருக்கா சாந்தார் கோவிலே லட்சார்ச்சனே நம்ம ஆறு வைத்தியநாத் இருவாள் பண்ணிருக்கா பேங்கர் எல்லாரும் அங்க வந்து தரிசனம் பண்ணி போனோம் அதுக்காக தான் உங்களை சுருக்க விட்டேன் இன்னைக்கு பாபங்கள்லாம் விலகுமாம் பாரத சிரவணத்தினால் இந்து மதத்துல காதனால கேட்டுட்டா புண்ணியம் கண்ணால கேட்டா புண்ணியம் பார்த்தா புண்ணியம் வாக்குனால ஹரே முகுந்தா ராமா சங்கரான்னு சொன்னா புண்ணியம் கோயில போய் காலால சுற்றிட்டு வந்தா புண்ணியம் பகவான போய் நமஸ்காரம் பண்ணினா புண்ணியம்னு சொல்றது ராஜாவும் ராணியும் கொல்லங்கோட்டு ராணிக்கு எழுதியிருந்தார் ஒரு லெட்டர் அது அந்த அம்மா எங்கிட்ட வாஷ்டி காமிக்கணும்னு காண்பிச்சாள் அவ தங்களுடைய போட்டோவெல்லாம் அனுப்பிச்சு முன்னாடி சூரிய நமஸ்காரம் பண்ணுவதற்கு முன்னாடி அவர்கள் சரீரம் இருந்த தீம் முகம் இருந்த தீம் அவளுக்கு இருந்த சில நோய்களையும் அதில் எழுதியிருந்தாள் அப்புறம் அந்த நமஸ்காரம் ரெண்டு பேரிலும் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அவளுடைய போட்டோவெல்லாம் எடுத்து இந்த மாசம் மாசம் இதை ராணி அனுப்பிச்சிருந்தாள் அது ராணி எங்கிட்ட காண்பிட்டாள் சீனியர் ராணி கொல்லங்கோட்டில் இருக்காள் இப்போ இந்த அம்மா ரொம்ப மகாவிவேக்கியவள் அப்ப சொன்னால் இவ்வளவு மதம் நம்ம மதத்துக்குள்ள தர்மம் புதஞ்சு கிடக்கு இது வந்து தெரியாம எடுத்து போனா போகுது சொல்லி நான் சொல்லி நமஸ்காரத்தை பத்தி உபன்யாசத்தில் சொன்னேன் கேட்டுவிட்டு மறுநாளைக்கே அரமணி கழிச்சுட்டு போய் கிளம்பிட்டாள் மடத்து மகாராஜர் ஏம் ராமசுவாமியும் கூட வந்திருந்தா இன்னைக்கு நான் மௌனம் அந்த அம்மா நான் பேசுறேன் நீங்க பேசுவாண்ணா ஆனால் அவ பேசினா ரொம்ப ரொம்ப கட்டிக்காரி சம்ஸ்கிருதம் அவ பேசினாலே ஏன்னா அது மாதிரி வித்வான்கள் அவளோட பேச முடியாது அப்படி பேசுவள் ஸ்லோகங்கள்னா கந்தர்வ ஸ்திரீகாரம் பண்றா போல் சொல்லுவள் அப்படிலாம் காட்டினாள் இது நம்ம பெரியவாள்லாம் போட்டோ ஓட்டோ எடுக்காமலே நமஸ்காரம் பண்ணிட்டு சம்ஸ்கிருதமாக இருந்துட்டுருக்காள் அது போட்டோ ஓட்டோ எடுத்து பார்த்தாக்கே இப்போ இருக்கிற வாழ்க்கை கொஞ்சம் எதுவும் திருப்தியா இருக்கு ஆனா திருப்தியா இருக்கே தவிர்த்து போட்டோ நல்லா இருக்குங்கிறாலே தவிர்த்து ஒருத்தரும் பண்றதில்லை அதுக்கு என்ன காரணம் தெரியுமோ நம்ம பெரியவாள் பண்றவாளெல்லாம் போய் பார்த்து கூட இருந்து தெரிவிக்காததான் காரணம் அப்படி நிச்சயம் சூரிய நமஸ்காரம் இது எல்லாம் பிராமணால் பண்ணலாம் அப்ராமணர் பண்ணலாம் ஸ்திரீகள் பண்ணலாம் குழந்தைகள் பண்ணலாம் எல்லாரும் பண்ணலாம் வியாதிக்காரம் பண்ணலாம் வியாதி இல்லாத பண்ணலாம் பணக்காரம் பண்ணலாம் வேலை பண்ணலாம் எல்லாரும் பண்ணலாம் இது எல்லாரும் பண்ணப்படாத ஆரோக்கியம் இந்து மதத்தினுடைய தர்மமானது இந்த லோகத்தில் மட்டும் நம்மை காப்பதாக இல்லை பரலோகத்திலும் காற்பதாக இருக்கு அதுதான் பாக்கி மதத்துக்கும் நம்ம மதத்துக்கும் உள்ள வித்தியாசம் பாக்கி மதத்துக்கு லோகாந்தரம் தெரியல ஜிம்மாந்தரம் தெரியல வேறு திறப்பிறப்பதை அவர்களால் கண்டுபிடிக்க முடியல நம்ம மதம் அதையும் கண்டுபிடிச்சிருக்கு அதனாலதான் கீதாதிகள் எல்லாம் நாம் துக்கப்படுறதுக்கே காரணமே இல்லைங்கிறாள் கீதையில சுவாமி என்ன சொல்றாள் மாறி மாதம் வந்தால் அவத்தான் அழறானோ கூறுவேன்னு சித்திரமாசம் வந்துருத்தே வந்துருத்தேன்னு தெருவில் போய் கூத்தாடுறானோ வெயில் வந்துருத்தேன்னு அது மாதிரி இந்த சுக துக்கங்கள்லாம் சீரஸ்தத்திர நமுச்சேதி ஜீரனா இருக்கிறவன் மோகத்தை அடையப்படாது அப்படி உனக்கு அந்த துக்கமும் வேண்டாம தோணிச்சு விஷயந்திரிய சம்பந்தத்தை எடுத்துக்கிட்டு விஷயத்துல பத்துகளை எடுத்துக்கிட்டியானா சம்பந்தத்தை எடுத்துக்கிட்டியானா தானா அந்த துக்கமும் விலகி போடும்னு சொல்றாள் அது அத்தியாத்ம தத்துவம் அது இப்படி ஒரு மதம் நம்ம மதம் இந்த மதத்துக்கெல்லாம் மூல கிரந்தம் வேதம் இந்த வேத சாரம் மகாபாரதம் அந்த மகாபாரதத்திலே சௌத்திக பருவான்னு ஒரு பருவா சல்ய பருவா ஆன பிறகு அதற்கு பிறகு ஸ்ரீபருவா என்று ஒரு பருவா அதற்கு பிறகுதான் காஞ்சி பருவா இந்த சௌத்திக பருவாவில் இந்த பதினஞ்சு நாள் பாரத யுத்தத்தில் பதினெட்டு நாள் யுத்தத்தில் பதினெட்டானால் துரியோசனை கீழ் அடிச்சு தள்ளி பீமன் வலது காலால உதச்சு அவமானப்படுத்தி இப்படி எல்லாம் பண்ணிவிட்டான் அவங்ககிட்ட போய் நர்த்தன வர்த்தனம் எல்லாம் பண்ணி அன்னைக்கு கவு மாடு மாடுன்னு கூப்பிடா எங்களை இன்னைக்கு நான் மாடு மாடுன்னு கூப்பிடுறேன்டா உன்னேன் ஏன்னு சொன்னான் அப்ப பீமன் சொன்னா நீ எங்களை வேற ஒன்றும் பண்ணாம நீ விரும்பின மாடு மாடுன்னு நான் உன்னை எத்தனை பண்ணணும் அத்தனையும் பண்ணிட்டு காய் செஞ்சு காரியத்தை செஞ்சுக்கிட்டு நான் சொல்றேன் இதான் நீ பண்ணதுக்கு நான் பண்ணதுக்கு வித்தியாசம் போய் காலால தலையில உதச்சி ஏ மாடே மாடே நீ ஆறு பேச்ச கட்டு என்ன இப்படிலாம் பண்ணி அவன்லாம் இருக்கானடா கூட்டாண்டா எல்லாரும் இப்படிதான் சொல்லி கிள்ளி காட்டினான் பீமன் இது பத்தொன்பதாம் நாள் பத்தொன்பதாம் நாள் மறுதினம் இந்த பதினெட்டாம் நாளைக்கு மறுதினத்தன்று நடந்த காரியத்தை பற்றி அவன் ஒரு வார நாளைக்கு அன்னைக்கு அந்த துரியோகன அன்னைக்கு அஸ்வத்தாமா சேனாபதியா இருந்திருக்கான் சல்யவசமான பிறகு ஆட்கள்லாம் போன உடனே கூட்டான் திரும்பி கூட்டான் பத்தொன்பதாம் நாள் இந்த பதினெட்டாம் நாள் இது துரியோகன வசமாயிடுது அன்னைக்கு ராத்திரி இங்கிருந்து பா பாண்டவாளுடைய நித்திர பண்ணிட்டு இருந்த பூகாரம் டென்ட் அங்க போய் அஸ்வத்தாமா போனான் அங்க போனா ராத்திரி பன்னிரெண்டு மணி மேலே இவன் பறந்து போனானுங்க அந்த பதினெட்டு நாளும் ஒரு பெரிய பூதமானது பாண்டவர்கள் படுத்துக் கொண்டிருந்த இடத்த காத்துட்டு இருந்தது அன்னைக்கு யுத்தம் ஆனதே இன்னமே நம்ம காரியம் ஆயிட்டு இன்னமே நமக்கு கவலை இல்லைன்னு பாண்டவாள் நினைச்சு விட்டாள் ஆறு அந்த பூதம் ஆறு பரமேஸ்வரன் பரமேஸ்வரன் வந்து பெரிய பூதாகிருத்தியா மலையா வந்து நின்னாலாம் அவ கூடாரத்துல தூங்குற போது உத்தரவு உள்ள போயிடாமே கூர்கா வந்து பெரிய பிரபுக்கள் வீட்டு வாசல் நிற்கிறான் பாருங்க கத்தி வச்சிருந்து அது மாதிரி பரமேஸ்வரன் நின்னாலாம் பாண்டவா இன்னமே நமக்கு கவலை இல்லை என்ன நினைச்சாலாம் நினைச்சதே பரமேஸ்வரம் மறைஞ்சு அந்தன போட்டாள் உடனே உள்ள பூந்துட்டான் அஸ்வத்தாமா பாண்டவாள் படுத்துட்டு இருக்கிற அறையில போய் பாண்டவாளை வட்டி பண்ண முடியும் துரியோசனங்கிட்ட சொல்லிட்டு போட்டான் உன்னை காலால உதச்சான்னு நான் கேள்விப்பட்டேன் நான் உன்னை இப்படி பார்த்தேனேன்னு அழுதான் அஸ்வத்தாமா நான் என்ன பண்றது இப்படி ஆயிட்டேன் எனக்கு வேறு ஒன்றும் துக்கமா இல்லையே பீமன் தொடையை முடிச்சு போட்டு காக்காயும் கழுகும் பறந்தும் பகல்ல குத்துணும் ராத்திரியும் என்ன குத்துருதே ராத்திரியில வந்து குத்துருதான் கையால விரட்டிக்க முடியலையா அவன்லாம் பயப்படுறான் அசுத்தாமா அசுத்தாமெல்லாம் இன்னும் அங்கேயா பீமன் மறுபடியும் வந்து நம்மையும் முதிச்சு விடுவோம்னு எல்லாரும் அப்படி எப்படி ஓடுறான்னு ஆபத்து வந்துட்டு துரியோதனம் நாலு பேர் காவ காப்போம்னா காவ காத்து அவன் வந்து அடிக்கிறான் அதுக்காக பயந்து ஓடி போட்டான் ஓடி போய் ராத்திரியில பாண்டவாள் தூங்குறா அவளை வெட்டி விடுவோம் பதிலுக்கு பதில் துரியோதனுக்கு பதிலாக நினைச்சுன்னு போய் பார்த்தான் சுவாமி இன்னைக்கு என்ன பண்ணிருக்காள் பாண்டவாளே படுத்துக்கிறதுக்கு படுக்கையெல்லாம் விரிச்சாயிடுச்சு இங்க படுத்துக்காதீங்க நான் வேற இடத்துக்கு அழிச்சுன்னு போறேன்னு அழிச்சு விட்டார் அதான் ஈஸ்வரனுடைய ஒரு சங்கல்பமே நான் இல்லையே சிரமமா இருக்கேன் நாள் நான் தான் தேர் ஓட்டுறேன் உனக்கு என்ன நாள் அஞ்சு பேரையும் தூக்கி போட்டு வேற இடத்துக்கு போட்டாள் அவன் பாட்டுக்கு பாண்டவாள் நினைச்சு உள்ள போய் பிரிச்சு பார்க்கலாம் அந்த பூதமும் விலை கொடுத்து பரமேஸ்வரனும் தெய்வம் தான் காப்பாத்துறதுன்னு காரியமான பிறகு நினைக்க மாட்டான் அவங்க பேருமே அந்த அண்ணன் இருக்காது காரியம் சித்திச்ச உடனே தெய்வத்தை மறந்து விடுறான் அப்படி பாண்டவாளே மறந்துருக்காள்னா ஜீவன் மறக்கிறதுக்காக எத்தனை பேர்கள் உள்ள விட்டி இல்லையா ஏதாவது பரிகாரம் பண்ணி குழந்தை பிறந்தா லெட்டர் எழுதுறது இல்லை என்ன அப்புறம் அந்த பையனுக்கு உபநயனத்துக்கு பத்திரிக்கை வருது ஜீவனஸ்மரணம் கிருதக்ஷனை நாஸ்தி நிஷ்கிருதின்னு காட்டு கிருதர்களுக்கு பிராயசித்தமே இல்லை செய்யின்றி மறந்தவனுக்கு உள்ள போய் பூந்து போய் பார்த்தா பார்த்தா உபபாண்டவாள் இருந்தால் பாண்டவாள் மாதிரி இருப்பாளவா பாண்டவாள் படுத்துட்டு இடத்துல காணுமே அடுத்த அறையில போய் பார்த்தா குழந்தைகள்லாம் ஆனந்தமா தூங்கிட்டு இருந்தாள் அந்த குழந்தைகள் போய் வசம் பண்ணிவிட்டார் உப பாண்டவர்களை சுத்தமா